திருச்சிற்றம்பலம் திரு நம்பியாண்டார் நம்பி அவர்கள் அருளி செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதி திருச்சிற்றம்பலம் பொன்னி வடகரை சேர்நாரையூரில் புழைக்கை முக மன்னன் அறுபத்து மூபர் பதிதே மரபு செயல் பன்ன அத்தொண்ட தொகை வகை பல்கும் மந்தாதிதனை சொன்ன குல நம்பி பொற்பாதம் துணை துணையே செப்பத்தகு புகழ் தில்லை பதியில் செழுமறையோர் ஒப்ப புவனங்கள் மூன்றினும் உம்பரி நூரெரித்த அப்பற்கமுதத்திருநடற்கந்தி பிறையணிந்த துப்பற்குரிமை தொழில் புரிவோர்த்தமை சொல்லுதோமே சொல்ல சிவன் திரு ஆணை தன் தூமொழி தோல் நசையை ஒல்லை துறந்துரு மூத்ததற்பின் உமை கோணருளால் வில்லை புரை நுதலாளோடிளமை பெற்றின்பமிக்கான் தில்லை திருநீல கண்ட குயவனாம் செய்தவனே செய்தவர் வேண்டியது யாதும் கொடுப்பச் சிவந்தவனாய் கைத்தவம் பேசினின் காதலியை தருகின்றலுமே மைத்திகள் கண்ணியை ஈந்தவன் வாய்ந்த பெரும் புகழ் வந்து எய்திய காவிரி பூம்பட்டினத்துள் இயற்பகையே இயலாவிடை சென்ற மாதவர் கிண்ணமுதாவிதைத்த வயலார் முளை வித்து வாரிமனை அலக்கால் வருத்து செயலார் பயிர் விழுத்தீங்கரியாக்கும் அவன் செழுநீர்க்கு அயலாரிளையான் குடியுடை மாறன் என் கற்பகமே கற்ற நன்மைத்தவன் போலொரு பொய்த்தவன் காய்ச்சினத்தால் செற்றவன் தன்னை அவனை செறப்புகழும் திருவாய் மற்றவன் தத்தானமரே எனச் சொல்லிவானுலகம் பெற்றவன் சேதி பன்மை பொருளாமென்று பேசுவரே பேசும் பெருமையவ்வாரூரனையும் பிரானவன ஈசந்தனையும் புறகுதட்டென்றவன் ஈசனுக்கே நேசன் எனக்கும் பிரானனைக்கே புகனீடு தென்றல் வீசும் பொழில் திருச்செங்குன்றம் மேய விரன்மிண்டனே மிண்டும் பொழில் பழையாறை அமர் நீதி வெண்பொடியின் முண்டம் தரித்த பிறார்க்கு நல்லூரின் முன்கோவணம் நேர் கொண்டிங்கருளென்று தன் பெரும் செல்வமும் தன்னையும் தந்துண்ட மதினுதலாளையும் ஏந்த தொழிலினேம் தொழுதும் வணங்கியும் மாலையன் தேடரும் சோதி சென்றாங்க எழுதும் தமிழ் பழ ஆவணம் காட்டியன குன்குடி முழுதும் அடிமை வந்தாட்சியன பெற்றவன் முரல் தேன் ஒழுகுமலரினற்றார் எம்பிரான் நம்பியாரூரனே ஊர்மதில் மூன்றட்ட உத்தமர்க்கின்றோர் உயர்த்தவத்தோன் தார்மலர் கொய்யா வருபவன் தண்டின் மலர் பறித்த ஊர்வலை மேற்கொள்ளும்பகர் உடல் துணியாக்குமவன் ஏர்மலி மாமதில் சூழ் கருவூரில் எரிபத்தனே பத்தனை ஏனாதிநாதனை பார் நீடையினை தன்னுள் அத்தனை தன்னோடமர்மலைந்தான் நெற்றி நீரு கண்டு கைத்தனி வாழ்வீடொழிந்தவன் கண்டிப்ப நின்றருளும் நித்தனை ஈழக்குல தீபன் என்பர் என் நீள் நிலத்தே நிலத்தின் திகழ் திருகாலத்தியார் திருநெற்றியின் மேல் நலத்தில் பொழி தரு கண்ணீர் குருதி கண்டுள் நடுங்கி வலத்தில் கடுங்கணையால் தன் மலர்கண் இடந்தப்பினான் குலத்திற்கிராதனம் கண்ணப்பனாமென்று கூறுவரே ஏந்த கயிறு தன் கண்டத்திற்பூட்டி எழிற்பனந்தாள் சாய்ந்த சிவன் நிலை தான் என்பர் காதலி தாலி கொடுத்து ஆய்ந்த நற்குங்குலியங்கொண்ட நற்புகை காலனை முன் காய்ந்தரற்கிட்டதென் கடவுரில் கலையனையே கலசமுலை கன்னிகாதற்புதல்வி கமிழ் குழலை நல செய்தவத்தவன் பஞ்சவடிக்கிவை நல்கெனலும் அலசும் என கருதாதவள் கூந்தல் அறிந்தளித்தான் மலை செய்மதிர்கஞ்சமான கஞ்சாரன் எனும் வள்ளலே வள்ளற்பிரார் கமுதேந்தி வருவோன் புகழுமிங்கே வெள்ளச்சடையாயமுது செய்யாவிடில் என் தலையே தள்ளத்தகுமென்று வாட்பூட்டிய தடங்கையினன்கான் அள்ளற் பழனங்கணமங்கலத்தறிவாட்டாயனே தாயவன் யாவுக்கும் தாழ்ஷடை மேல் தனி திங்கள் வைத்த தூயவன் பாதம் தொடர்ந்து தொல் சீர்துளையார் பரவும் வேயவன் மேல் மழநாட்டு விரிபுனல் மங்களக்கோன் ஆயவன்னானாயனென்னை வந்தாண்டருளினே அருட்துறை அத்தற்கடிமைப்பட்டேனினி அல்லனென்னும் பொருட்துறையாவதன்னே என்ன வல்லவன் பூங்குவளை இருட்டுரை நீர்வையல்லாவற்பதிக்கும் பிரானடைந்தோர் மருத்துரை நீக்கி நல்வான் வழி காட்டிட வல்லவனே அவன் திரி குண்டமண்ணாவதின் மாழ்வனென்றன் ஆலவாய் சிவன் திறமேனிக்கு முழங்கை உவந்துளிர்பாறையில் தேய்த்துலகாண்ட பொன்மூர்த்தி தன்னூர் நீ வந்த பொன்மாட மதுராபுரி என்னும் நீழ்பதியே பதிகம் திகழ் தர பஞ்சாக்கரம் பயில் நாவினன் சீர் மதியம் சடையார் கலர்ந்தொட்டணி பவன் யான் மகிழ்ந்து துதியம் கழற் செண்பைநாதற்கு தோழன்வன் தொண்டனம்மான் அதிகம் பெரும் புகழூர் முருகனேனும் அந்தணனே அந்தாள் புனல் தன்னிலல்லும் பகலும் நின்றாதரத்தால் ஒந்தாத அன்பொடு ருத்திரம் சொல்லி கருத்தமைந்த ருத்திர பசுபதி தன்னற்பதி வயர்க்கே நந்தார் திருத்தலையூரென்றுரைப்பர் இந்நானிலத்தே நாவார் புகழ் தில்லையம்பலத்தான் அருள் பெற்ற நாளை போவானவனாம் புறத்திருத்தொண்டன் தன் புன்புலை போய் மூவாயிரவர் கை கூப்ப முனியாயவன் பதிதான் மாவார் பொழில் எம் மண்டலத்தே மண்டும் புனர்ச்சடையான் செற்றி வாட்டும் வகை விண்டு மழை முகிழ் வீடாதொழியின் யான் வீவனென்ன முண்டம் படற்பாறை முட்டும் எழிலார் திருகுறிப்பு துண்டன் குலங்கச்சியே காளியர் தங்கள் தொல்குலமே குலமேறிய செங்கலூரில் குறிசில் குறை கடல் சூழ் தலமேறிய விரல் சண்டி கண்டீர் தந்தை தாளிரண்டும் வலமேறிய மழுவாலெறிந்தீசன்மணி முடிமேல் நலமேறிய பால் சொரிந்தலர் சோட்டிய நன்னிதியே நிதியார் துருத்தி வேள்வி குடியாய் நினை மறந்த மதியேற்கரி குறி வைத்த புகர் பின்னை மாற்றிடென்று துதியா அருள் சொன்னவாரறிவாரிடை பெற்றவன் காண் நதியார் புனல் வயல் நாவலர் கோனென்னும் நற்றவனே நற்றவன் நல்லோர் சிவன் திருப்பாதம் தன் சென்னி வைக்க பெற்றவன் மற்றி பிறப்பர வீரட்டர் பெய்கழற்றாள் உற்றவன் உற்றவிடம் அடையாரிட வள்ளமுதா துற்றவன் நாமூரில் நாவுக்கரசனம் தூமணியே மணியினை மாமரை காட்டு மருந்தினை வண்மொழியால் திணியன நீழ்கத வந்திர பித்தன தென்கடலில் பிணியன கல்மித பித்தன செய்வ பெருநெறிக்கே அணிகன நாவுக்கரையற்பிரான் தன் அருந்தமிழே அருந்தமிழாகரன்வாதில் அமனை கழுநுதிமேல் இருந்தமிழ்நாட்டிடை ஏற்று வித்தோனெழிற் சங்கம் வைத்த பெருந்தமிழ் மீனவன் தன்னதிகாரி பிரசமல்கு குறுந்தவிழ் சாரல் மணமேற் குடிமகன் குலச்சிறையே சிறை நன்புனல் திறனாவலூராளி செழுங்கையிலை கிரை நன்கழல் நாளை எய்தும் இவனருள் போற்ற இன்றே பிறை நன்முடியன் அடியடைவேன் என்றுடல் பிரிந்தான் நரை நன்மலர்த்தார் மிழலை குறும்பன் எனும் நம்பியே நம்பன் திருமலை நான் மிதியேன் என்று தாளிரண்டும் ஒம்பர் மிசை தலையால் நடந்தேரபுமை நகலும் செம்பொன் உருவன் என் நம்மை என பெற்றவள் செழுந்தேன் கும்பில்லு குகாரை காலினில் மேய குலதனமே தனமாவது திருநாவுக்கரசின் சரணமென்ன மனமார் புனர்பந்தர் வாழ்த்தி வைத்து ஆங்கவன் வன் தமிழ்கே இனமா தனது பெயரிடப் பெற்றவன் எங்கள் பிரான் அனமார்வயல் திங்களூரினில் வேதியன் அப்பூதியே போதி புயத்தர் புயத்திற்சிலந்தி புகழுமஞ்சி ஊதித்துமிந்த மனைவியை நீப்ப ஒப்பாலவெல்லாம் பேதித்தெழுந்தன காணென்று பிஞ்சகன் காட்டுமவன் நீதித்திகள் சாத்தை நீலன கன்யனும் வேதியனே வேதமறி கரத்தாரூரற்கு விளக்கு நெய்யை தீது செறிய மண் கையரட்டாவிட தென் புனலால் ஏத முருக அருகரென்றன்று விளக்கெரித்தான் நாதனெழில் ஏம பேரூரதிபன் நமி நந்தியே நந்திக்கும் நம் பெருமார்க்கு நல்லாரூரில் நாயகர்க்கு பந்திப்பரியன செந்தமிழ் பாடி படற்புனலில் சிந்திப்பரியன சேவடி பெற்றவன் சேவடியே வந்திப்பவன் பெயர் வன் தொண்டன் என்பர் இவ்வையகத்தே வையம் மகிழையாம் வாழ அமணர் வலி தொலைய ஐயன் பிரம்மபுரத்தரர்க்கம்மென் குதலை செவ்வாய் பையமிழற்று பருவத்து பாடப்பருப்பதத்தின் தையல்லருள் பெற்றனன்பர் ஞான சம்பந்தனையே பந்தார் விரலியர் வேல் செங்கச்சோழன் முருகன் நல்ல சந்தாரகலத்து நீலனக்கன் பெயர் தான் மொழிந்து கொந்தார் சடையர் பதிகத்தில் இட்டடியேன் கொடுத்த அந்தாதி கொண்ட பிரான் அருட்காழியர் கொற்றவனே கொற்றத்திரல் எந்தை தந்தை தன் தந்தை தந்தையெங்கூட்டமெல்லாம் தெற்றச்சடையாய் நினதடியே திகழ்வந்துண்டனே மற்றிப்பிணி தவிர்ப்பானென்றுடை வாழுருவியன் நோய் செற்று தவிர்கலி காமன் குடியேயர் சீர்குடியே குடிமன்னு சாத்தனூர் கோகுலம் மே போன் குரம்பை பொக்கு முடிமன்னு கூனர் பிரயாளன் தன்னை முழுத்தமிழின் படிமன்னு வேதத்தின் சொற்படியே பரவிட்ட அடிமன்ன வைத்த பிரான் மூலன்னாகின்ற அங்கணனே கண்ணார்மணி ஒன்றுமின்றி கயிறு பிடித்தரற்கு தன்னார் புனல் தடம் தொட்டலும் தன்னை நகும் அமணர் கண்ணாங்கிழப்ப அமணர் கலக்கங்கண்டம் மலர்கண் விண்ணாயகனிடை பெற்றவன் ஆரூர் விரல் தண்டியே தண்டலை சூழ்த்திரு வேர்காட்டூர் மன்னன் தருகவற்றால் கொண்டவல்லாயம்பன் சூதரை வென்று முன் கொண்ட போருள் முண்டனன் நீற்றன் அடியவர்கீபவன் மூர்கன் என்பர் நன்தலை நீரொன் குடந்தையில் மேவுனர் சூதனையே சோத பொழிலம்பரந்தணன் சோமாசிமாரனின்பான் வேத பொருள் அஞ்செழுத்தும் விளம்பியல்லால் மொழியான் நீதி பரன் மன்னுனித்த நியமன் பறவை என்னும் மாது காந்தவன் தொண்டன் தனக்கு மகிழ் துணையே துணையும் அளவும் இல்லாதவன் தன்னருளே துணையாக கணையும் கதிர்நெடுவேலோ கருத்த கயலினையும் பிணையும் நிகர்த்த கண் சங்கிலி பேரமை தோழிரண்டும் அணையும் அவன் திருவாரூரன் ஆகின்ற அற்புதனே தகடன ஆடையன் சாக்கியன் மா கற்றடவரையன் மகள் தனந்தாக்க குழைந்த தின்தோழர்வன் செம்பொன் திகழ் தருமேனியில் செங்கல் எரிந்து சிவபுரத்து புகழ் தர புக்கவன்னூர் சங்கமங்கை புவனியிலே புவனியிற் பூத்தியும் சாதனமும் பொலிவார்ந்து வந்த தவனியமர்க்கு சிறப்பு செய் தத்துவ காரணனாம் அவனியில் கீர்த்தித்தெனா கூறதிபன் வந்தருமறையோன் சிவன் நியமந்தலை நின்ற தொல் சீர் நஞ்சிற புலியே புலியின் அதளுடை புண்ணியர்க்கின்னமுதாத்தனதோர் ஒலியின் சதங்கை குதலை புதல் வன்புடல் துணித்து கலியின் வலி கெடுத்தோங்கும் புகழ் சிறு தொண்டன் கண்டீர் மலியும் பொழில் ஒன் செங்காட்டம் குடியவர் மன்னவனே மன்னர் பிரான் எதிர்வண்ணான் உடலுவர் ஊறி நீரார் தன்னற்பிரான் தமர் போல வருதலும் தான் வணங்க என்னற்பிரானடிவண்ணானென அடிச்சேரனென்னும் தென்னற்பிரான் கழற்றிற்று சரிவானேனும் சேரலனே சேரர்க்கு தென்னாவலர் பெருமார்க்கு சிவனளித்த வீரக்கடகரி முன்புதன் பந்தியை ஒளி வைத்த வீரர்க்கு வென்றி கருப்புவில் வீரனை வெற்றி கொண்ட சூரர்க்கெனதுள்ளம் நன்று செய்தாயின்று தொண்டுபட்டேன் தொண்டரையாக்கி அவரவர்க்கேற்ற தொழில்கள் செய்வித்து அண்டர்தங்கோன கணத்துக்கு நாயகம் பெற்றவன் கான் கொண்டல் கொண்டேறிய மின்னு கோலமடல்கள் தொறும் கண்டல் வெஞ்சோரளிக்கும் கடல் காழி கணநாதனே நாதன் திருவடியே முடியாக கவித்து நல்ல போதங்கருத்திற் பொறித்தமையாலது கை கொடுப்ப ஓதம் தழுவிய ஞாலமெல்லாம் ஒரு கோலின் வைத்தான் கோதை நெடுவேர்களப்பாளனாகிய கூற்றுவனே கோற்றுக்கெவனோ புகழ் திருவாரூரன் பொன்முடிமேல் ஏற்றுத் தொடையலும் இந்நடைக்காயும் இடுதருமன் கோற்றத்துக்கூனனும் போய் குருடனும் கண் பெற்றமை சாற்றி திரியும் பழமொழியாம் இத்தரணியிலே தரணியேற் பொய்மை இல்லா தமிழ் சங்கமதிர்கபிலர் பரணர கீரர் முதல் நாற்பத்தொன்பது பல்புலவோர் அருள் நமக்கியும் திருவாலவாயரன் சேவடிக்கே பொருளமை பக்கவி பல பாடும் புலவர்களே புலமன்னியமன்னை சிங்கள நாடு பொடிபடுத்த குலமன்னிய புகழ் கோகனநாதன் குலமுதலோன் நலமன்னிய புகழ் சோழனதென்பர் நகுசுடர்வாள் வலமன்னிய எரிபத்தனுக்கீந்ததோர்வண் புகழே புகழும் படியம் பரமேதவர்க்கு நற்பொன்னிடுவோன் இகழும் படியோர் தவன் மடவார் கோலமெங்கும் நிகழும் படி கண்டவனு கிரட்டி பொன்னிட்டவன் நீள் திகழுமுடி நரசிங்க முனையரசன் திறமே திறம்மமர் மீன் படுக்கும் பொழுதாங்கொரு மீன் சிவர்க்கென்று ஒரு அமர்மா கடற்கே விடுவோன் ஒரு நாள் நிறம் மமர் மீன்பட மலர்க்கென்று விட்டோன் கமலோ புறமவர் நாகை அதிபத்தனாகிய பொய்யிலியே பொய்யை கடிந்து நம் புண்ணியர் காட்பட்டு தன்னடியான் சைவத்திருவுருவாய் வரத்தான் அவன் தாள் கழுவ வையத்தவர் முன்பு வெழ்கி நீர்வாராவிடமனைவி கையை தடிந்தவன் பெண்ணா கடத்த கலிக்கம்பனே கம்பக்கரிக்கும் சிலந்திக்கும் நல்கிய கண்ணுதலோன் உம்பர்க்கு நாதர் கொளிவிளக்கேற்றற்குடல் இலனாய் கும்பத்தைல விற்று செக்குழன்று கொள்கூலியினால் கெரித்த கலி ஒற்றி மாநகர் சக்கிரியே கிரிவல்லவர் தம்மடியரை தன் முன்பு கீழ்மை சொன்ன திருவில்லவரை அன்னாவறிவோன் திருந்தாரை வெல்லும் வரிவில்லவன் வயற் செங்கழு நீரின் மறுவு தென்றல் தெருவில் விரை கமழும் கமழுந்தென்பரிஞ்சை திகழ் சத்தியே சத்தித்தடை கை குமரன் நல் தாதை தன் தானமெல்லாம் முத்தி பதமுறார் வெண்பா மொழிந்த முடியரசாம் மத்திற்கு மும்மை நன் தாளரற்காயம் ஏற்றலென்னும் பக்தி கடலை அடிகளாகின்றனம் பல்லவனே பல்லவை செங்கதிரோனை பறித்தவன் பாதம் புகழ் சொல்லவன் தென் புகலூர் அரண் பால் துய்ய செம்பொன் கொள்ள வல்லவன் நாட்டியத்தான் குடி மாணிக்க வண்ணனுக்கு நல்லவன் தன் பதி நாவலூராகின்ற நன்னகரே நன்னகராய இருக்குவேளூர் தனில் நல்குவராய் பொன்னகராயனர்த்தில்லை புகுந்த புகுந்து புலீச்சரத்து மன்னவராய அறர்க்கு நற்புல்லால் விளக்கெரித்தான் கண்ணவில் தோளெந்தை தந்தை பிரான் எம் கணம் புல்லனே புல்லனவாக வகை உலகத்து புணர்ந்தனவோ சொல்லினவும் நயமாக்கிச் சுடற்பொற்குவடுதனே வில்லனை வாழ்த்தி விளங்கும் கையிலை புக்கான் என்பரால் கல்லன மாமதில் சூழ் கடவுரி நேர்காரியேயே கார்த்தண்முகில் கை கடற்காழியர் பெருமார்க்கெதிராய் ஆர்த்தமணரழிந்தது கண்டு மற்றாங்க மற்றாங்கவரை கூர்த்த கழுவின் நுதி வைத்த பஞ்சவன் என்றுரைக்கும் வார்த்தை அது பண்டு நெல்வேலியில் வென்ற மாறனுக்கே மாறா அருளரன் தன்னை மனாலயத்திருத்தி ஆரா அறிவோம் ஒளி விளக்கேற்றியகமலர்வாம் வீராமலரளித்தன்பெனும் மெய்யமிர்தம் கொடுத்தான் வீரார்மயிலையுள் வாயிலானென்று விளம்புவரே என்று விளம்புவர் நீடோரதிபன் முனையடுவோன் என்றும் அமருள்ளழிந்தவர்கா ஏற்றெறிந்து வென்று பெருஞ்செல்வமெல்லாம் கனக நன்மேருவென்னோ குன்று வளைத்த சிலையான் தமர்க்கு கொடுத்தனே கொடுத்தான் முதலை கொள் பிள்ளை குயிரன்று புக்கொழியூர் தொடுத்தான் மதுர கவி அவிநாசியை வேடர் சுற்றம் படுத்தான் திருமுருகன் பூண்டியினில் பராபரத்தேன் மடுத்தானவனென்பர் வன் தொண்டனாகின்ற மாதவனே மாதவத்தோர் தங்கள் வைப்பினக்காரூர் மணிக்கு வைத்த போதினை தான் மோந்த தேவி தன் மூக்கை அறிய பொற்கை காதிவை தன்றோ அறிவை தென்றாங்கவள் கை தடிந்தான் நாதமொய்த்தார் வண்டு கிண்டு பைங்கோதை கழற்சிங்கனே கழற்சிங்கனே சிங்கத்துருவனை செற்றவன் சிற்றம் பலமுகடு கொங்கிற்கனகம் அணிந்த ஆதித்தன் குலமுதலோன் திங்கட்சடையர் தமரதென் செல்வம் எனப்பறை போக்கு எங்கட்கிறைவன் இருக்குவேளூர் மன்கிடங்கழியே கழிநீழ் கடல் நஞ்சகின்றார்கிருந்த கடிமலரே மொழிநீள் புகழ் கழற்சிங்கன் தந்தேவி மன்மோத்தலுமே எழில் நீழ் குமிழ் மலர் மூக்கறிந்தான் என்று அம்புவரால் செழுநீர் மறுகல் நன்னாட்டமர் தஞ்சை சிறுத்துணையே சிறுவிலி புத்தூர் புகழ் துணை வையம் சிறுவிலைத்த உருவலி கெட்டுணவின்றி உமை கோனை மஞ்சனம் சே தருவதோர் போது கை சோர்ந்து கலசம் விழத்தறியாம் தருவரை வில்லி அருளும் நிதியது பெற்றனே பெற்றம்புயர்த்தோன் விரையா கலி பிழைத்தோர் தமது சுற்றம் மறுக்கும் தொழில் திருநாட்டியத்தான் குடிக்கோன் குற்றம் மறுக்கும் நங்கோட்புலீனாவற்குறி சிலருள் பெற்ற அருட்கடல் என்றுலகேத்தும் பெருந்தகையே தகுமகட்பேசினோன் வீயவே நூல் போன சங்கிலியால் புகுமணக்காதலினால் ஒற்றியோர் உரை புண்ணியந்தன் மிகுமலர் பாதம் பணிந்தருளாலிவ்வியனுலகம் நகுவழக்கே நன்மையா புணர்ந்தான் நாவலூர் அரசே அரசினை யாரோர் அமரர் பிரானை அடிபணிந்திட்டு உரை செய்த வாய் வாய்த்தடுமாறீரோமப்புலகம் வந்து கரசரணாதி அவயவம் கம்பித்து கண்ணருவி சொறி தரும் மங்கத்தினோர் பக்த பக்தரென்று தொகுத்தவரே வடமொழி தென்மொழியாதொன்று தோன்றியதே மிகுத்த இயலிசை வல்ல வகையில் விண்தோயு வகுத்த மதில் தில்லை அம்பலத்தான் மலர்பாதங்கள் மேல் உகுத்த மனத்தொடும் பாட வல்லோரென்பர் உத் உத்தமரே உத்தமத்தானத்தரம் பொருள் இன்பமுடியெறிந்து வித்தகத்தானத்தொரு வழி கொண்டு விளங்கச் சென்னி மத்தம் வைத்தான் திருப்பாத கமல மலரிணை கீழ் சித்தம் வைத்தார் என்பர் வீடு பேரை திய செல்வர்களே செல்வம் திகழ் திருவாரூர் மதில் வட்டத்தொட்பிறந்தார் செல்வன் திருக்கணத்துள்ளவரே அதனால் திகழ செல்வம் பெருகு தென்னாரூர் பிறந்தவர் சேவடியே செல்வ நெறியுருவார் கணித்தாய செழு நெறியே நெறிவார் சடையரை தீண்டி முப்போதும் நீடாகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பவர் நம்மையும் மாண்டமரர்க்கு இரையாய் முக்கண்ணுமென் தோளும் தரித்தீரில் செல்வத்துடு உறைவார் சிவபெருமார் குறைவாய உலகினிலே உலகு கலங்கினும் ஊழி திரியினும் உள்ளொரு கால் விலகுதல் இல்லா விதியது பெற்ற நல்வித்தகர்கான் அலகில் பெருங்குணத்தாரூர் அமர்ந்த அரணடிக்கீழ் இலகு வெண்ணீருதம் மேனிக் கணியும் இறைவர்களே வருக்கம் அடைந்த நன்னாவலூர் மன்னவன் வன் தமிழால் பெருக்கு மதுரத்தொகையில் பிறை சூடி பெய் கழற்கே ஒருக்கு மனத்தொடப்பாலடி சார்ந்தவர் என்றுலகில் தெரிக்கும் அவர் சிவன் பல்கணத்தோர் நம் செழந்தவரே செழுநீர்வயல் முதுகுன்றினில் செந்தமிழ் பாடி தடக்க மழுநீள் கீத பொன்னாங்கு கொள்ளாது வந்த பொழில் நீ தரு திருவாரூரில் வாசியும் பொன்னும் கொண்டோன் கெழுநீள் புகழ் திருவாரூரன் என்று நான் கேட்பதுவே பதுமனற்போதன்ன பாதத்தரற்கொரு கோயிலையாம் கதுமனச் செய்கவதென்று கொலாமென்று கண் துயிலாதது மனத்தே எல்லி தோரோ நினைந்தருள் பெற்றதென்பர் புதுமணத்தென்றலுலா நின்ற ஊர்தனில் பூசலையே பூசல்லையில் தென்னனார்கனலாகப் பொறாமையினால் வாசமலர் குழல் பாண்டி மாதேவி யாமானி கண்டீர் தேசம் விளங்கத் தமிழாகரற்கறிவித்தவரால் நாசம் விளைத்தாள் அருகந்தாக்கத்தன் நாட்டகத்தே வந்திப்பவல் படை நல்கினர்த்தோ தாட்டரிக்கப் பெற்றவன் என்பர் சைவத்தவரையில் கூட்டுமக்கப்படங்கோவணம் நெய்து கொடுத்து நன்மை ஈட்டுமக்காம்பீலிச்சாலிய நேசனை இம்மையிலே மை வைத்த கண்டன் நெறியன்றி மற்றோர் நெறி கருத தெய்வ குடிச்சோழன் முன்பே சிலந்தியாய் பந்தர் செய்து சைவத்துருவெய்தி வந்து தரணிடாலயங்கள் செய்வித்தவன் கோச்செங்கணான் என்னும் செம்பியனே செம்பொன்னணிந்த சிக் சிற்றம்பலத்தை சிவலோகமீதி நம்பன் கழற்கீழிருந்தோன் குலமுதல் என்பர் நல்ல வம்பு மலர்த்தில்லை ஈசனை சூழமறை வளர்த்தான் நிம்பனருந்தொங்கல் கோச்செங்கணான் என்னும் நித்தனையே தனையொப்பரும் தகும் புகழோன் நினையொப்பருந்திரு பெரும் பாணனை நீள் சினையொப்பலர் பொழிர் செண்பயர்கோன் செந்தமிழொடிசை புனையப்பரன் அருள் பெற்றவன் என்பர் இப்பூதலத்தே தலம் விளங்கும் திருநாவலூர் தன்னில் சடை என்னும் குலம் விளங்கும் புகழோனை உரைப்பர் குவலயத்தில் நலம் விளங்கும் படி நாம் விளக்கும் படினற்றவத்தின் பலம் விளங்கும் படியாரூரனை முன்பயந்தமையே பயந்தாள் கருவுடை செங்கண் வெள்ளை பொள்ளல் நீள்பனை கை கயந்தான் புகைத்தனற்காளையை என்றும் கபாலங்கை கொண்ட அயந்தான் புகும் அரன்னாரூர் புனித அரண் நயந்தாள் தனதுள்ளத்தென்றும் உரைப்பது ஞானியையே ஞான ஆரூரரை சேரரை அல்லது நாமறியோம் மாணவாக்கையொடுப்பொக்கவரை வளருளிப்பூண் வானவராலும் மறுவற்கரிய வடகையிலை கோனவன் கோயேர் பெருந்தவத்தோர் தங்கள் கூட்டத்திலே கூட்டம் ஒன்பானொழருபத்து மூன்று தனி பெயரா ஈட்டும் எழுபத்தி எழுபத்திரண்டாம் வினையை வாட்டும் தவத்திரு தொண்டத் தொகை பதினொன்றின் வகை பாட்டும் திகழ் தரு நாவலூராளி பணித்தனே பணித்தனல் தொண்டத்தொகை தொகை முதல் தில்லை இலை மலிந்த அணித்திகள் மும்மை திரு நின்ற வம்பராவார் கொண்ட சீர் இணைத்தனர் பொய்யடிமை கரை கண்டன் கடல் சூழ்ந்த பின் மணித்திகழ் சொற்பத்தர் மன்னிய சீர்மறை நாவனொடே ஓடிடம் பஞ்சேந்திரியம் ஒடுக்கியன் ஊழ்வினைகள் வாடிடம் வண்ணம் நின்றெத்தவம் செய்தனன் வானினுள்ளோர் சூடிடும் சீர்திருப்பாதத்தர் தொண்டத் தொகையின் உள்ள சேடர்தம் செல்வ பெரும் புகழ் அந்தாதி செப்பிடவே திருச்சிற்றம்பலம்